ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு சாயதபின் அபி வக்காஸ் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராமவாசி நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் கூறிக்கொள்ள ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அல்லாஹு அக்பர் إلا الله وحده لا شريك ரப்பில் ஆலமீன ولا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم என்று கூறு என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர் இவை என் இறைவனுக்குரியதாகும் எனக்குரியது என்ன என்று கேட்டார் அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி என கூறுவீராக என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது ஆறு துவாவின் பொருள் ஒன்று வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு இணையானவன் இல்லை அல்லாஹுவை மிக பெரியவன் புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவையே தூய்மைப்படுத்துகிறேன் கண்ணியமானவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹுவை தவிர வேறு சக்தியோ திரும்புதலோ இல்லை துவாவின் பொருள் இரண்டு இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு நேர் வழி காட்டுவாயாக எனக்கு செல்வம் அளிப்பாயாக